திருச்சிற்றம்பலம் திரு சேந்தனார் அருளிய திருவிசைப்பா தலம் திரு ஆவடுதுறை திருச்சிற்றம்பலம் பொய்யாத வேதிய சாந்தை மெய் புகழாளர் ஆயிரம் பூசூரர் திருப்பணி செய்சீர் மிகு காவிரி கரை மேய ஐயா திருவாவடு துறையமோதே என்றுன்னை அழைத்த கால் மையார் தடங்கண் மடந்தைக்கு ஒன்று அருளாது ஒழிவது மாதிமையே மாதி மணங்கமழும் பொழில் மணி மாட மாளிகை வீதி சூழ் சோதி மதிலணி சாந்தைமை சுருதி விதி வழியோர் தோழும் ஆதியமரர் புராணமணியாவடு துறை நம்பி நின்ற நீதியறிகிழல் பொன்னிடும் தின்தோள் புணர நினைக்கோமே நினைக்கும் நிரந்தரனே என்னும் நிலா கோல செஞ்சடை கங்கை நீர் நனைக்கும் நலங்கிளர் கொன்றை மேல் நயம் பேசும் நன்னுதல் நங்கை மீர் மணக்கின்ப வெள்ளை மலை மகள் மணவாள நம்பிவன் சாந்தையூர் தனக்கின்பனாபடு தன் துறை தருணேந்து சேகரன் என்னுமே தருணேந்து சேகரனே ஏனும் தடம் பொன்னி தென்கரை சாந்தையூர் பொருள் நேர்ந்த சிந்தை அவர் தொழ புகழ் செல்வம் மல்கு பொற்கோயிலுள் அருள் நேர்ந்து அமர்ந்திருவாவடு துறையாண்ட ஆண்ட கையம்மானே திருள் நேர்ந்த சித்தோ வலியவா திலக நுதலி திரத்திலே திலகனுதல் பொமை நங்கை கோ திருவாவடு துறை நம்பி கோ குலக அடியவர்க்கென்னை கொடுத்தாண்டு கொண்ட குணக்கடல் அலதொன்று அறிகின்றிலே மேனம் அணியும் வெண்ணீரே அஞ்செழுத்தால் வலதொன்று இளளிதற்கு என் செய்கேன் வயலந்தன் சாந்தையர் வேந்தனே வேந்தன் வளைத்தது மேரோவில் அரவு நான் வெங்கனை செங்கண்மால் போந்த மதிலணி முப்பூரம் பொடியாட வேத புறவீத்தேர் சாந்தை முதல என் சாரதி கதியருளென்னும் இத்தையலை ஆந்தன் திருபாவடு தூரையான் செய்கை யாரறி கிற்பாரே கிற்போம் எனத்தக்கன் வேள்வி புக்கு எழுந்தோடி கெட்ட தேவர்கள் சொற்போலும் பயன் பாவிகளென் சொல்லி சொல்லும் இத்தோ மொழி கற்போல் மனம் கனிவித்த எங் கருணாலயா வந்திடா என்றால் பொற்போ பெருந்திருவாவடு தூரையாளி பேசாதொழிவதே ஒழிவொன்றிலா உண்மை வண்ணமும் உலப்பில் அழ்வூன்றின்ப வெள்ளமும் மொழி ஒன்றிலா பொன்னி தீர்த்தமும் முனி கோடி கோடியமூர்த்தியும் அழிவொன்றிலா செல்வ சாந்தையோர் அணியாவடு தூரை ஆடினாள் இழிவொன்றிலாவகை எய்தி நின்று இருமாக்கும் என் நீளமானனே மானேர் கலை வளையும் கவர்ந்தோளம் கொள்ளை கொள்வழக்கு உண்டே தேனே அமுதே என் சித்தமே சிவலோகநாயக செல்வமே ஆனே அலம்பு பூனர் பொன்னி அணியாவடுதூரை அன்பர்த்தம் கோனே நின்மையடியார் மன கருத்தை முடித்திடும் குன்றமே குன்றேந்தி கோகனகத்தயன் அறியா நெறி என்னை கூட்டினாய் என்றேங்கி ஏங்கி அழைக்கின்றாள் இளவல்லி எல்லை கடந்த நள் அன்றே அலம்பு போனர் பொன்னி அணியாவடு தூரை ஆடினாள் நன்றே இவள்ளம் பரமல்லள் நவலோக நாயகன்பலே பாலும் அமுதமும் தேனோமாய் ஆனந்தம் தந்துள்ளே பாலிப்பான் போலும் உயிர் போகமாம் புறகால காம பூராந்த கண் சேலும் கயலும் திளைக்கு நேர் திருவாவடுதூரை வேந்தனோடு ஆளும் அதற்கே முதலுமாம் அறிந்தோம் அறிவை பொய்யாததே சுவாமி கோமுக்தீஸ்வரர் மாசிலாமணீஸ்வரர் அம்பிகை ஒப்பிலாமுலை நாயகி திருச்சிற்றம்பலம்